பகவத்கீதை பதினாறாவது நாள் வகுப்பு பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி பதினாலு ஓம் சுக்லாம் வரதரம் விஷ்ணு சசிவரணம் சதுர்வியம் பிரசன்னவதனம் ధ్యాయేత్ సర్వవిఘ్నోపశాంతయే ஓம் கணநாதன் காக்கட்டும் ஓம் கணநாதன் காக்கட்டும். என் கல்வி முழுமை பெற என் கல்வி முழுமை பெற உள்ளிருந்தோ வெளியிருந்தோ உள்ளிருந்தோ வெளியிருந்தோ இடையூறு இன்று செய்து இடையூறு இன்றி செய்து சரஸ்வதி அருளட்டும் சரஸ்வதி அருளட்டும். சொல்லாத சொன்ன பொருள் சொல்லாத பொருள் அனைத்தும் கண்டுவிட பொருள் அனைத்தும் கண்டுவிட தட்சிணாமூர்த்தியவன் தட்சிணாமூர்த்தியவன் வேதத்தை விளக்கட்டும் வேதத்தை விளக்கட்டும் ஞான விளக்கேற்றி வைத்து ஞான விளக்கேற்றி வைத்து துயர் இருளை அழிக்கட்டும் துயர் இருளை அழிக்கட்டும் ஆச்சாரிய பரம்பரை ஆச்சாரிய பரம்பரை அனைவரின் அருள் வரட்டும் அனைவரின் அருள் கல்வி இதன் மெய்ப்பொருளை கல்வி இதன் மெய்ப்பொருளை காமத்துணை நிற்கட்டும் காமத்துணை நிற்கட்டும் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஹரி ஓம் ஹரி ஓம் ஸ்ரீ குரு ஸ்ரீ குரு ஹரி ஓம் ஹரி ஓம் Very simply, you know, um, 没有去过四年，没有过四年，没有过啊，没有，还有地方，但是一年的时候不会跑。ओम ओम अथ श्रीमद्भगवद्गीता सप्तमोऽध्याय ज्ञानविज्ञानयोगः पारिताय प्रवृति भगवता नारायणेन स्वयं व्यासे இன்னொரு முஸ்லிம் சாத்தியாயினி अष्टादश अध्यायिनी अष्टादशाध्यायिनी अम्ब त्वामनुसन्दधामि அது சந்து தாமின்னு இருக்கு அந்த புள்ளி எடுக்கணும் சந்த சந்ததி அது தான் வந்து இருக்காரு மேல் ஒரு கீழ் ஒரு ரெண்டு இடத்துல அது குறித்தா சந்துக்கு அப்புறம் ம், அடுத்து படிக்கலாம் மக பகவத்கீதை பகவத்ரீஷினி भगवद्गीते പ്രേതഫെന്ന് പഠിക്കണം കേട്ടോ വിഷ്ണു വിഷ്ണു വിഷ്ണു പദമ दोग्धोपालनन्दनः पार्थो वत्सस्सुहे भोक्ता दुग्धं गीतामृतं महत् நல்ல வந்து வந்துடும் அப்படியே ஒரு வாரம் படிச்சோம் நேராக பதிமூணு எத்தனை ஸ்லோகம் தெரியும் ஏன்னா நீங்கள் நேரம் கொஞ்சம் கம்மி பதிமூணு தான் பதிமூணு முடிச்சிட்டோம் பதினாலு முடிச்சிட்டோம் பதினாலு முடிச்சாச்சு திருப்பி சொல்லலாம் இந்த அளவுக்கு ஒரு விஷயம் படிக்கும் பெரிய பெரிய गुरुदेव्य परम वयम् मामेव्य परम वयम् दैवी एषा गुणमयी दैवी एषा गुणमयी मम माया दुरत्यया प्रपद्यन्ते मायामेतां तरन्ति ते मायामेतां तरन्ति ते அப்படின்னா என்னன்னா இந்த மூன்று குணங்களால் இந்த சர்வ ஜெகத் சர்வம் முழுவதும் மோகிக்கப்பட்டுள்ளது தடுமாறி உள்ளது மயங்கி போய் கிடக்கிறது அதை அதையும் அவர்கள் அறிவதில்லை அப்புறம் நான் தான் இவைகளுக்கெல்லாம் பரம காரணம் அதே சமயம் மாறுதலற்றவன் என்னை இந்த தோற்றங்கள் காட்சிகள் பாதிக்காது இதையும் இவர்கள் அறிவதில்லை ஏன்னா மயக்கத்திலேயே இருக்கிறாங்க எதனால் அந்த மயக்கம் வந்தது இந்த மூன்று குணங்களால் வந்த மயக்கம் அதனால் சிக்குண்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு பதிமூணுல சொன்னார் பதினாலுல என்ன சொன்னார்கள் ஏஷா மம மாயா இது என்னுடைய மாயை சக்தி இது அது எப்படிப்பட்டது ஏஷா தெய்வீ குணமகி தெய்வீகமான குணத்தை உடையவள் அல்லது தெய்வீகமானவள் தெய்வத்திற்குரியவள் தெய்வமான எனக்குரியவள் அப்படியெல்லாம் இருப்பாள் குணங்களால் ஆனவள் சத்துவரஜஸ் தமசு குணங்களால் ஆனவள் இந்த மாயாவானது கடப்பதற்கு அரிதானது துரத் துரத்தியா அப்படின்னா சிரமப்பட்டு கடக்கப்படுவது சுலபம் கிடையாது ஆனால் கூட ஏ யாரெல்லாம் நாம் ஏவ பிரபத்தியத்தே என்னையே சரணடைகிறார்களோ கத்தியாக இருக்கிறார்களோ அப்படின்னா என்ன சரணடைகிறார்கள்னா சாதாரண நிலையில் துவக்க நிலையில் வந்து முதல்ல சரணடைதல் நமஸ்காரம் பண்ணுறது அதுதான் முதல்ல குழந்தைகளுக்கு பழக்கப்படுத்தணும் இதை பழக்கப்படுத்தியாச்சுன்னா ஒரு பெற்றோர் அந்த குழந்தைக்கு நம்ம செஞ்ச மிகப்பெரிய உதவி ஏன்னா மனுஷன்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய இடையூறே சரணடைய தெரியாதவர் தான் நம்ம நினைக்கலாம் உடல் ஆரோக்கியம் இல்லை பணம் இல்லை கல்வி இல்லை இந்த மாதிரி நண்பர்கள் இல்லை உறவுகள் இல்லை இதெல்லாம் குறைகளாக நினைக்கலாம் அதெல்லாம் குறைய கிடையாது ஏன்னா இது எல்லாம் இருந்து ஒருவனுக்கு சரணடைய தெரியலன்னா அவன் எதுவுமே இல்லாதவன் அது மட்டும் இல்லை இதெல்லாம் அவனை இதெல்லாம் அவனை அழிச்சு விட்டுரும் அது முதல்ல எங்க சரணடைய தெரியணும்னா முதல்ல ஏன்னா ஒருத்தர் ஒருத்தருக்கும் அகங்காரம் ஆணவம் அந்த நாங்கிற ஒரு இருமாப்பு அல்லது இந்த அறியாமை அதனால வந்த ஒரு திமிர் அல்லது ஒரு அடாவடித்தனம் அடாவடித்தனம்னாலே ரோட்டில் ரவுடிகள் போகிற சண்டை நினைச்சுக்கிறாரு ஒருத்தர் ஒருத்தருக்குள்ளே இருக்கு அடாவடித்தனம் மிகப்பெரிய புத்தராக இருந்தாலும் அவருக்குள்ள அடாவடித்தனம் இருக்கு அடாவடித்தனம்ங்கிறது என்னன்னா இந்த நான் என்னுடையதுங்கிறதுல இருக்கக்கூடிய ஒரு டைட்னஸ் அதை அவங்கவுங்களும் ஒர்க் பண்ணி சரி பண்ணிக்கணும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு போய் இருக்குமா எங்களுக்கு போய் இருக்குமான்லாம் கேட்கக்கூடாது எல்லாருக்குமே இருக்கும் அவங்கவுங்களும் இந்த பாவனையில் வச்சு வச்சு செட்டில் பண்ணி குறைக்க முடியும் அந்த குறைக்கிறதுங்கிறது உள்ள இனிஷியேஷன் என்னன்னா இனிஷியேஷன் என்ன துவக்கத்தோம் எதுனா அப்பா சாமி கையெடுத்து கும்பிடு அப்படின்னு குழந்தையா இருக்கும்போதே சொல்லி கொடுத்தோம் ஏன்னா ஒரு இடம் உயர்ந்த இடம் இங்க வந்து வேற வழி இல்லாமல் நாம் சரணடையணும் அப்படிங்கிறது அது வந்து போதிக்கப்படுகிறது அப்படி ஒரு இடம் இருக்க முடியும் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அறிவுபூர்வமெல்லாம் சொல்லி தர முடியாது அப்படின்னா அறிவு எப்போ வருதுன்னா இருபது இருபத்தஞ்சு வயசுக்கு பிறகு தான் வரும் அப்பா எல்லாம் சொல்லி தர முடியாது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை வயசு வரைக்கும் ரொம்ப ஓப்பனாக இருக்கும் மைண்டு அப்புறம் அந்த ஓப்பன்னஸ் ஓப்பன்னா என்ன திறந்திருக்கிறது எதா எதா இருந்தாலும் ஏற்கக்கூடிய ஒத்துக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை அந்த வயசுலேயே சொல்லி கொடுத்தாதான் அது மூன்று வயசு நாலு வயசுக்குள்ளே இதை பழக்கப்படுத்துனா நல்லது அதில் தவற விட்டால் ஒரு ஆறு ஏழு வயசுக்குள்ளே அப்புறம் அதை விட கொஞ்சம் குறைவான பலன் கொடுக்கக்கூடியது பதிமூணு வயசுக்குள்ள அதை விட பலன் குறையக்கூடியது இருபத்தொரு வயசுக்குள்ள என்ன பலன் கொஞ்சம் குறைச்சல் தான் ஆமாம் நிறைய நல்லது நல்லது